இனி ஆனந்த மாலை ஆனந்த மாலை என்ன ஆனந்தம் அப்படின்னாரு சிவானந்தம் பெருமாண்டத்திற்காக எழுகின்ற இன்பம் அவனை காண்பது சிவானுபவம் தான் அது வந்து சிவானுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை இங்க என்ன சொல்றாரு மாலைன்னு என்னன்னாரு ஒரு பத்து பாடி பாடியிருக்க அப்ப தொடர்ந்து ஒரு பத்து செயல பாடினதுனால சொல்லப்படுகிற பொருள் சிவானந்தம் அது அந்த எந்த வடிவில் அமைந்திருக்குது பத்து பாடலாகிய மாலை வடிவில் அமைந்திருக்குது அதனால ஏழு அல்ல பத்து இருக்கணும் நமக்கு கிடைச்சது ஏழு ஏழு இப்படிப்பட்ட அந்த அந்த அதான் சிவா ஆனந்த மாலை என்பது அதுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவானுபவ விருப்பம் சிவா அனுபவ விருப்பம் அப்படின்னு என்ன சிவத்தை எண்ணி எண்ணி எண்ணி அதை மழுகின்ற அந்த அனுபவத்தை சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் இதெல்லாம் கூட இந்த திருவாசக தலைப்புகளும் நுதலும் பொருளும் நுவலும் பொருளும் என்று எடுத்துக்கிட்டு நல்ல அருமையாக ஒரு எம்ஃபில் பண்ணலாம் மக்கு புயல ஒன்று பயிர் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வரவே மாட்டாங்க இப்போ கோயில் மூத்த திருப்பதியும் இருக்குது கோயில் பதியும் இருக்குது அது என்னது அது எப்படி இருக்குது என்ன ரெண்டு பதியும் இருக்குது மூத்த நம்ம கோயில் மூத்த திருப்பதியும் கோயில் திருப்பதியும் அந்த கோயில் மூத்த திருப்பதிங்கிறது தில்லையை பற்றியது கோயில் பதிங்கிறது திருப்பெருந்துறையை பற்றியது எல்லாரும் சிதம்பரம் நினைச்சுட்டு இருக்காங்க ஆமா நீங்க கோயில் திருப்பத்தில் பாருங்க எல்லா திருப்பெருந்துறை அப்போ திருப்பெருந்துறையும் இப்ப என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டா கோவில் ஆண்டு இருந்தாலும் கூட தில்லையைத்தான் கோவில் என்று சொன்னார்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இங்க திருவாசக தலைப்புல ஒண்ணு எப்படி இருக்குது கோயில் மூத்த திருப்பதி இருக்குது அடுத்த தலைப்பு கோயில் திருப்பதி இது எல்லாருமே தான் பின்னிருக்காங்க எனக்கு அப்படி படலை அப்படியானால் கோவில் என்று சொல்லப்படுவது சிதம்பரம் தில்லையும் உண்டு இது எல்லாருக்கும் நமக்கெல்லாம் உண்டு ஆனால் மணிவாசகரை பொறுத்த வரைக்கும் திருப்பெரும் தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்த அதனால நாமெல்லாம் கோவில் என்று சொன்னால் கிடைக்கின்ற தில்லையும் கோவில் தான் முதல் முதல் தன் குருநாதன் திருப்பெருந்துரை கோயில்ல திருநாட்கொழுவது அதனால அது கோயில் பதிவு இப்ப எல்லாரும் எல்லா பதிப்பிலும் என்ன பண்ணிட்டாங்க தில்லையை பற்றிய பதியம்ட்டாங்க <laughs> இல்லை இல்லை நம்ம சித்பானந்தர் உடலே இருக்காரு சித்பானந்தெல்லாம் உள்ளே போகுது முதல் முதல் தனக்கு குருநாதன் காட்சி அளித்த இடம் திருப்பெரும்பு அந்த பெருமான் மூர்த்தமாகவும் இருந்தானா அதான் அவர் பார்த்தது அப்படியே சொல்றாரு என்ன என்ன அது முன்னால என்ன செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி இவர் குதிரை வாங்குறதுக்காக பணத்தை எடுத்துட்டு பாட்டுக்கு போகுது போகும்போது பார்த்தா செக்கச்செவேன்னு ஒருத்தர் இருக்காரு அடே பார்த்தார் உடனே யார் யார் உட்காந்துருக்க ஏதோ சாமியாராட்டிருக்கிறாரு திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அப்புறம் பார்த்தா பின்னால கோவில் இருக்குது அப்ப சாமியார் இல்லப்பா இது ஆண்டவனேப்பா அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அங்க அந்தன் அர்த்தம் பூனல் போடுறதுன்னு அர்த்தமா அல்ல அந்தனுங்க திருக்குறள் சொன்னதுதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுடுகிறான் அந்தனருங்கிறதுக்கே விளக்கம் தந்தது நம்ம திருக்குறள் தான் என்னங்க அருள் ஆமா ஆமா அதுல என்ன சொன்ன மூணாவது திருப்பிருந்தது அந்தனாவதும் காட்டி ஆண்டாங்க அந்தண்ணன் என்ன அர்த்தம் போட்ட பார்க்கணும்னு சொல்லக்கூடாது திருக்குறளுக்கு வந்துடணும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்கள்தான் அந்த குரல் வந்தா மட்டும் போதாது பாழா போன படிமையாளர்கள் உரை வரணும் மக்கூப்பேரோட அதெல்லாம் படிச்சாதான் ஏன் அங்க என்ன வேற யார் அந்த நான் கூட சொல்லுவேன் ஏதோ ஒரு அந்தன வடிவம்னா பார்ப்பனும் சொல்லுவேன் அவர் எழுதின பிறகுதான் தெரியுது அது எப்படி பிரிக்கணுமா அம் பிளஸ் தனர் அம் அழகிய தனர் மூணு சொல்லி தட்பத்தினை உடையவர் தட்பம் என்னன்னா எல்லா உயிரிடத்திலும் பரிந்திருப்பாங்க ஆகவே அந்தனங்கிறது இதல்ல எல்லா உயிரிடத்திலும் அன்புடையவர்களாக இருப்பது அம் அழகான தனர்னா அந்த குளிர்ச்சி எல்லா உயிரையும் மகிழ்ச்சியா பார்க்க அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையாரன ஏது பெயர்களாகிறேன் ஆகுது அவனுடையார் மேல் அன்றி செல்லாது என்பது கருத்து ஆகவே நீங்க அந்த சொன்ன அவனை போய் பார்க்காதீங்க இந்த மாதிரி நல்ல சிறந்த அருள்தன்மையுடையவர்களைத்தான் பாருங்க முதல் வெள்ளி சனி முதல் வாரத்தில் வெள்ளி சனி என்னாலாம் வெள்ளிக்கிழமை